இழத்தான் இழத்தான் நிறைத்தான் இணையத்தேரம் வழியறுத்தான் அஞ்சமே வந்த மாண்டியம் கொண்டாடப்பட்டவைதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லா அறிந்தாள் மணிவண்ணா பொருஞ்சபடி செவ்விதிருக்காப்பு ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் பல்லாண்டு படைவோர் முழங்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலரோடி நூறாயிரம் பல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவலிகள் விதிரை காற்றோடும் பல்லாண்டு வடிவாயினின் நின் வளமார்பினில் வாழ் என்ன மங்கையும் பல்லாண்டு வழிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர் பொக்க முழங்க அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டுள்ளீரே வந்து மன்னம் மனவங்கொண்டேன் கூழாள் பட்டின் நீர்களை எங்கள் குழுவில் கூதலாட்டாள் இலங்கை பாடாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு வந்து எங்கள் புகந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொள்ளை கோடுமினாடு நமோ நாராயணாய பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து வல்லாண்டு கூறுமின் குலத்தை கருவறியாகி அசுரறியா கதரை இன்னை குலத்தை எடுத்து குறைந்தார் இருளியே கண்டனக்கு குலத்திருள்ளே கண்டறிவுடனே ஆயிரநாமம் சொல்லி கண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றார் அறிவுருவாகி அந்த பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயர்வையின் நெருங்குறாயே திகழ்கிற சக்கரத்தேன் கோயில் பொறியாயே ஒத்தொன்று நின்று குடி குடியா செய்யினாய புறமடைவானை ஆயிரம் தோழம் முழுகுழுதி மாய சுழத்தியாரி வல்லாமைக்கு பல்லாண்டு கூறுது நெய்யிட நல்லதோர் நியதமத்தாய் சேவனமம் பகை கொல்லாண்டு கூறுவனெடுத்து கலைந்தனையுடுத்து கலத்ததுண்டு தொடர்கருளாய் மலர் சூடி கலைந்தன சூழலை தொண்டர்களோ இசை கருமம் நிறுத்தி திருவோண திருவிடவில் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுகிறான் பெருமான் அடியோமென்னெழுத்தல் பட்டாண்டே அடியோங்கள் அடிக்கொடில் திருமதுரையில் சிறை முனைக்கு ஐந்தலைய பைனாக கலை வாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுது கொன்னில்லா அணிவோ அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பலவரியே நமோ நாராயண நாமம் பலவரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பல்லாண்டு வைத்திரனை பரமேத்தியை கார்கவெண்ணம் இல்லாண்டான் வன்னை வில்லிவத்தோர் விட்டு தன் விரும்பிய உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்ட பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பரமேட்டியை வெண்ணம் வில்லான் தன்னை வில்லிவத்தோர் விட்டு செத்தன் விரும்பியதொல்லாண்டென்னுரைப்பார் நமோ நாராயணாய வெண்ணே பரமாத்மனை தாமரமே உளவே நீளமேலாப்பு விரித்தார் போர் மேகங்காய் தென்னீர் வாய் வேங்கரத்து என் திருமாலும் போந்தானே முளைக்கு வட்டேன் வழிவழிக்கு தவக்கோர்மையேளாப்பு விரித்தார் போர் மேகங்காள் தென்னீர் வாய் சோர்வேன் பெருமையாமத்தனிதிகரிய மாமுயிழாள் வேங்கரத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாராளன் வார்த்தையன் எங்களுக்கு இங்கிழக்காய் நான் இருப்பேன் வர புறத்தோடிவையல்லார் எளிமையாரே தன்னை ஈடழிய போயினவாரில் என் கோவிந்தன் குணப்பாடு அழியத்த வேகங்கள் ஆவிகாத்திருப்பேன் தொழிகின்றார் பெருங்கலத்து தன்னார திருமங்கை தங்கிய சீர் மால்வர்க்கு நாரத்திலங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும் பொன்னாலம் கொண்டு வேங்கடத்து தேன் கொண்டு மலர் இவரா திரண்டேரி பொழிவீரால் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனகுடன் நிறைந்தேறி பொறிவீரால் கொண்ட விலங்கணி நலம் கொண்ட நாரணர்க்கு என் நலர நோய் வேங்கரத்து செங்கன்மாள் வழிக்கேள் அடிவேல் சிவிண்ணப்பேன் உளம்படிய புகுந்து ஒரு நாள் தங்கு மேல் என்னாவிதங்கவன் உலகில் செங்கன்மாள் தேவடிக்கே அடிவேல் சிவிண்ணப்பேன் ஆடிய புகழ்ந்து ஒரு நாள் தங்குமே என்னாவி தங்கமென் உரையின்னா கார்முயல்கால் வேங்கடத்து போராள தொழுங்கருளி பொருதவனார் பேர் சொல்லி அம்பளவிடமோ கருணால் வேங்கரத்தை பலியாக வாழ்வீர்கள் பாம்பலையான் பார்த்த என்னை மதியானை போலெழுந்த மாமொழிகள் வேங்கரத்தை பதியாத வாழ்வீரால் பாம்பனையான் வார்த்தை என்னை எண்ணம் தானாவான் கருதா பையகத்தார் மதியாரத்தினரையானே நன்னுதலால் நயந்துரசை வேகத்தை வேங்கலக்கான் விடுதோலில் விண்ணப்பத்தில் வழிவாக குருவையர்கோன் கோதகமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அடியார் நத்தினனையானே நன்னுடலால் நயந்துரசை மேகத்தை வேங்கலக்கான் விடுதோரில் விண்ணப்பத்தில் வழுவார புதுவேர்வான் கோதலமே ஆகத்துவை துரைப்பார் ஆயிரத்தாண்டு பலஹரி ஓராயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா வன்சேவலி திருக்காப்பு அடியோடும் நின்னோடு பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமாறு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவான் சோய் സുടായും വല്ലാണ്ട് പടയോണ്ട് അപ്പാണിയമം വല്ലാണ്ട് പരാക്രമ ഭക്തരാധിവർത്തന ദിവ്യാജ്ഞ गिरागहिरैधने श्रीमान् श्रीरङ्गश्रियमलभद्रव अणधिरम् सम्बद्धया श्री अमर अणधिरम् सम्बद्धया नमः श्रीवैराधार्य कुन्देनजन्मने प्रदाय प्राप्य कैङ्कर्यदायिने श्रीहैरेदया पात्र भक्त्यादिगुणानव यदीन्द्रप्रवरम् वन्दे रम्यया मादरम् मुने வாழிவாய் மொழிப்பிள்ளை மாதகவாய் வாழ காக்க பேரம் படை உதைக்கும் சேர் செய்யலாளிகளை வாழிய சேரவாழி திருநாளி வாழிய தியார்ந்த பிரியோரம் சுந்தர திருத்தோழில் வாழிய கோரும் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய பொய்யாத